திருப்பெருந்துறையில் அருளியது என்று இருக்கிறது இதை முதல் பாடல்ல பெருந்துறை எம் புண்ணியன் மண்ணிடை வந்திழிந்து என்று சொல்வதனால திருப்பெருந்துறையில் அருளியது என்பதுல நமக்கு ஒன்றும் இது இல்லை ஆனா மற்ற பாடல்கள் வருகின்ற பொழுது அது மாதிரி ஒரு குறிப்பு பிரதான் பார்க்கணும் ஓகேங்களா மூன்றாவது பாடல்ல பிணிகட நல்கும் பெருந்துரையும் பேரருளாளன் என்றெல்லாம் வருகிறது எனவே மூன்று பாடல்கள்ல ரெண்டு பாடல்ல இதே மாதிரி வருகிறதுனால திருப்பெருந்துறை என்று சொல்வதில் நமக்கு ஒன்றும் இருக்கில்லை இனி அறிவித்து அன்புறுதல் அறிவித்து அன்புறுதல் என்ன அறிவித்து என்றால் பெருமான் ஆதிபிரமம் வெளிப்படுத்த அருளார் அருள் அறிவார் எம்பிரானாவாரே அப்படின்னது ஆதி பிரமம் என்று சொல்றாருல ஆதி பிரமம்னா முன்னே எல்லாருக்கும் முன்னே முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள் அந்த ஆதிபெருமன் வெளிப்படுத்த அருளறிவார் எம்பிரானாவாரே அந்த மண்ணிலே அந்த பெருமான் இந்த அடியனை ஆட்கொள்வதற்காக திருப்பெருந்துறையிலே தாமே எடுந்தருளி வந்து என்னை ஆட்கொண்டாரே ஆட்கொண்ட அருளை தெரிந்து கொண்டவர்கள் எனக்கு தலைவர் அப்போ பெருமானுடைய திருவருள் இத்தகையது என்று யார் தெரிகின்றார்களோ அவர்கள் எனக்கு தலைவர் அப்ப பெருமானுடைய திருவருளை அறிந்தவர்கள் எல்லாம் எனக்கு தலைவர் ஆவார் என்று சொல்லுகிறார் இப்படி சொல்லி என்புகிறார் மாறிவர் பாகன் அம்மாவோடவே கூட இருக்கின்ற நம்முடைய பெருமான் மறை பயின்ற வாசகன் <laughs> மறை பயின்ற வாசகன் மறை பயின்றப்ப நாமெல்லாம் பயிலுதல் என்பால் ஏதோ அறிவுக்காக அல்லது ஒரு பொருள் கருதியோ அல்லது தேர்ச்சி பெறுவதற்கு இப்படியெல்லாம் செய்யறோம் ஆனா அவன் மறை பயில்வது எதற்குன்னு கேட்டீங்கன்னா அவன் வாயில் வருவதெல்லாம் மறை அதனால தான் மறை பயின்றவன்னா அவன் போய் மறையை வந்து படிச்சு நெற்று பண்ணி அல்லது ருக்வேதம் சாமியதம் ஓய் தான் வந்து மேலே வரணுமா கிடையாது <laughs> அதனால இங்க மறைன்னா அவன் வாயிலிருந்து என்னவெல்லாம் வருகின்றதோ அவையெல்லாம் மறை இல்ல அந்த மறை பயின்றனாவன் வாசகன் மாமலர் மேய சோதி மாமலர் மேய சோதி அரிய அருமையான சொல் மாமலர் மேய சோதி திருக்குறள் ஞாபகத்துக்கு வரணும் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடுவேன் வராம எப்படி இருக்கிறது எழுதல ஆனா எழுதுனதெல்லாம் ஞாபகம் இருக்குது இருந்தாலும் கூட திருவருள் எழுதினா நல்லது மலர்னு சொன்ன உடனே எந்த மலர் தாமரை மலர் இல்லையா எழுதினான் பரிமையாளன் தான் மலர் மிசை ஏகினான்ங்கிறதுக்கு என்ன பண்ண எல்லாரும் என்ன மலர்னா வெறும் மலரின் மீது இருந்தவன் நேர பொருள் கண்டிங்கன்னா மலர் மிசை மலரின் மீது மிசைன்னா மேலே ஏகினான் இருக்கின்றான் மலரின் மேல் இருக்கின்றவன் தாமரையில் இருக்கின்றவன் பிரம்மன் கூட சொல்லலாம் பிரம்மனை கூட சொல்லலாம் இப்படி எல்லாம் சொல்லிவிடலாம் பரிமையில தான் அன்பால் நினைவாரது உள்ளமாகிய மலர் திருவள்ளுவர் திருவள்ளுவருடைய போன் பண்ணாரா ஹலோ மூணாம் குரல் எழுதுறீரா அங்க மலர் என்பதற்கு இப்படி எழுதும்னு திருவள்ளுவர் சொன்ன அவர் கிமு இது கிபி அதனால தான் அவரையே நம்ம நினைக்கணும் சும்மா வந்து அறிவை மெச்சணுமே தவிர அதனால அது இருக்கிறத படி மலர் அன்பால் நினைவாரது உள்ளமாய் போன் பண்ணார திருவள்ளுவர் ஏ இந்த மலருங்கிறது தாமரை மற்றது அல்ல யார் அன்பால் அவருடைய உள்ளமாகி மலர்னு எழுதுன்னு சொன்னாரா இந்த அறிவு அறிவு அவர் அதனால மலர் மீசை ஏகினான் மானடி சேர்ந்தார் என்ன வேணும் மானடி சேர்ந்தார் அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடியை சேர்ந்தவர்கள் நிலைமிசை நீடு அங்கேயும் பாருங்க சேர்ந்தவர்கள்னா அதான் அடியே சேர்ந்துட்டாங்களே அப்புறம் நிலைமிசை எப்படி நீடு பாடுவாங்க என்ன பண்ணும் அங்கதான் சேர்ந்துட்டீங்களே அப்புறம் எப்படி நம்ம சேர்ந்த சேர்தல் இடைவிடாது நினைத்தல் பெருமையில கூட அப்ப அந்த அன்பால் நினைவாரது உள்ளமாகிய மலர்கள் எழுந்திருக்கின்றவனை அன்பால் நினைந்து கொண்டே இருந்தால் அவங்க நிலைமை செய்ய நீடு வாழ்வார் அந்த அந்த குரல்லாம் எப்படி சேர்ந்தாருன்னா அடைஞ்சவர்னு எழுதப்படாது மனத்தால் நினைத்தார் என்று எழுத இதெல்லாம் அவன் தான் மனுஷன் எழுதியிருக்கிறான் அதுக்கு மேல் நீ என்னத்தை எழுத போற என்ன எழுத முடியும் உன்னால அதனாலதான் நான் சொல்றேன் இருக்கிறத படிங்கப்பா இருக்கிறத படிங்க <laughs> ரெண்டு ஒரு இடங்கள்ல மாறுபட்டு எழுதுறாரு அந்த இடங்கள் வேணும் நம்ம கற்பூடி பிடிப்போம் ஏன்னா அந்த வடமொழியிலிருந்து தான் வந்ததுன்னு ஒரு நினைப்பு இருக்கு அது தவறு தான் அவ்வளவுதான் மற்றபடி இதெல்லாம் அப்படி தலையில் வச்சு போட்டுணும் அவருடன் சேர்தல் இடைவிடாது நினைத்தல் என்று அப்ப அப்படிப்பட்ட அன்பால் நினைவாரது உள்ளமாகிய மலரென்கண் எழுந்தொழிற்போரை இடையராது நிலைந்து கொண்டிருந்தால் இந்த நிலைமிசை நீடு வாழ்வார் இன்னொரு பொருள் கூடங்க நிலைமிசைனா இந்த நிலைமிசை நீடு வாழ்வார் ஏன்னா அவருடைய அந்த உடல் அனுபவம் முடிஞ்ச பிறகு நிலம் மிசை மேலுலகத்தில் நீடு வாழ்வார் ரெண்டும் இந்த உலகத்தில் இருக்கும்போது நிலத்தின்கண் என்று அர்த்தம் விஷயங்கிறதுக்கு வந்து நீங்க அந்த சரி உடம்பெல்லாம் இருந்து எண்பது ஆண்டு இருந்துட்டு சரி இது உடலானது உயிரை பிரியும்னு சொல்லும் போது அங்க இருப்பாங்க அந்த இந்த நிலத்தின் மிசை மேல் உலகத்தில் இருப்பார் வையத்துள் வாழ்வாங்க வாழ்வன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அந்த அந்த நிலை மிசை நீடு வாழ்வன் என்னென்னமோ நல்லதுதான் எல்லாம் தமிழ் தான் அதனால நிலைமை செய்யணும் அந்த நிலத்தின்கண் என்று எழுதுனா இருக்கிற வரைக்கும் உடம்போடு இருக்க வரைக்கும் உடம்பு நீங்கிச்சுன்னா நிலம் இசை இந்த நிலத்தின் மேல இடமாக இருக்கிற மேலுலகத்தில் இருப்பார் என்னைக்குமே ஆன்மா அழியாதல்ல ஆன்மா என்னைக்குமே அழியாது சரிங்களா உண்மை வினைவைப்பட்டு இங்க சொல்லிட்டு கொண்டிருக்கோம் இந்த வினையெல்லாம் நீங்கின பிறகு பெருமான் திருவடியிலிருந்து என்பரும் ஆகவே உயிர் அனாதி அதான் நம்முடைய சித்தாந்தத்துல பதி பசு பாசம் இந்த மூன்றும் அனாதி யார் சொன்னா திருமூலர் திருமூலம் தான் முதல் இப்படி பிடிக்கிட்டு இருக்கு பதிபசுபாசம் எனப்பெயர் மூன்றில் பதியனை போல் பசுபாசம் அனாதின்னு குட்டிக்கிட்டது அவர் தான் <laughs> அது பின்னால் சித்தாந்தாத்துல எல்லாம் அதை அப்படி ஒத்துக்கொண்டு எழுதினார் அப்ப இறைவன் எப்படி அனாதியோ அது போல உயிரும் அனாதி இந்த உயிரை பிடிச்சிருக்கிற சனியனும் அனாதி என்னைக்கு வந்ததுன்னு தெரியாது ஆனவம் எல்லாம் மூணு அனாதி இப்படி ஒரு அருமையான தத்துவத்தை நமக்கு சைவதான் தான் சொல்லுது நீ வேதாந்தி அவனால சொல்ல முடியாது வைஷ்ணவத்தில் தான் அப்படி சொல்ல முடியாது நம்ம இந்த இதுல தான் சித்தாந்தத்துல இது மாதிரி இதுக்கு மேல நீங்க ஒரு ஒரு உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடியாது இந்த எடுத்துக்கொண்டு வந்த வினை போயிடும் இந்த ஆணவம்ங்கிறது இருக்காது இருக்க எப்பவுமே இல்ல அது அங்க என்ன முத்தி நிலையில் எப்படி இருக்கும்னு கேட்டாங்க ஆணவம் நீங்க மலம் இருக்குன்னா முத்திய நிலையம் இருக்குங்கிறீங்க முத்தி என்பது ஆணுனால அடங்கி இருக்குமா இல்லைங்களா இப்ப என்னன்னா அது அதன் தன்மையில அடக்கி இருக்கு நம்ம ஆணவன் தன் தன்மையில இந்த ஆணவம் அடக்கி இருக்குது முத்தி நிலையில ஆணவம் அப்படியே இறைவன் தெரியல அடங்கி இருக்குமா ஏன்னா அனாதின்னு சொல்லிவிட்டாங்களா அதனால செயலற்று கிடக்கும் எதுவும் பேச்சு கீச்சு ஒண்ணு முத்திதனில் மூன்று முதலும் மொழிய கேள் உண்மை விளக்கம் சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு இத்தை விளைவித்தல் மலம் இல்ல இல்ல முத்திதனில் மூன்று முதலும் முடியக்கு சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு இவற்றை விளைத்தல் மலம் அப்புறம் இது இறைவன் திருவடியில் அடைவதில்ல முத்தி சொல்லுவேன் ஒரு வரி வரல வர மாட்டேங்குது அதனால இத்தை விளைவித்தல் மலம்னாரு எதே முத்தி நிலையில அந்த ஆன்மாவானது இறைவனை அனுபவிப்பதற்கு இந்த மலம் உதவும்னாரு என்னையா இது வரைக்கும் மலம் வந்து இடையூறா இருக்குங்கிறீங்க உதவுங்கிறீங்கன்னாரு உதவுறது இல்லைன்னு கேட்டாரு வீரப்ப மாதிரி இருக்கிறவங்க வந்து இது வளம் போட்டுமா இடம் போட்டுமாண்ணா ஓ இந்த பக்கமே திரும்பாமல் இருந்தா போதுங்கிறோம்ல அது மாதிரி மலம் தன் தன்மை கட்டு இருக்குமா ஆகவே தன்மை கட்டு இருப்பதைத்தான் அந்த முத்திக்கு உதவி செய்யும் சொல்றோம் ஆகவே அந்த மனம் என்னன்னு இப்ப என்ன தன்னுடைய செயல்ல இருந்து நம்ம நம்ம ஆட்டி வைக்குது முத்தி நிலையில் தன் செயலற்று கிடக்கும் அவ்வளவுதான் எனவே தன் செயலற்று கிடப்பதே வந்து நல்லது என்ன நரி போட்டுமா இடமா போட்டுமான்னு கேட்டுதான் உளுந்து புடுங்காம போனா போதும் அது மாதிரிதான் அதே தான் அல்லவா நீ நரி வளமா போட்டு உளுந்து புடுங்காம போனாலே நமக்கு நரி செய்த உதவி தானே அது போல அந்த ஆணவங்கிற தன் தன்மையில வந்து ஒண்ணு நினைக்க தராமே இருந்தாலே நல்லது தானே இத்தை விளைவித்தல் மலம் சுத்த அனுபவத்தை துத்தலனு இத்தல் வினைவித்தை விளைவித்து வித்தை விளைவித்தல் மலம் இப்படி என்னமோ அன்பு அன்புடனே கண்டுகொள்ளப்பான்னு முடிச்சிருவாரு அந்த நல்ல அந்த உண்மை விளக்கம் ஒரு ஐம்பது வெண்பா தான் இருக்கு ஐம்பத்தி நாலு ரொம்ப அருமையா பிடிஞ்ச மாதிரி இருக்கு அதுக்காக தான் தொடங்கும்போது சித்தாந்தம் தொடங்கும் போது திருவருட்பயன் படிச்சுட்டு அப்புறம் வந்து நம்முடைய உண்மை விளக்கம் படித்துட்டு அப்புறம் திருவுந்தியார் திருக்கல்ட்டுப்படியாரெல்லாம் எல்லாம் படிச்சுட்டு மற்ற திருவாரூர் கடைசியில போகணும் சுவிஞான சித்தியார் படிச்சுட்டு சுவிஞானம் சிவஞானம் போதும் போனோம்னா சும்மா அது பாட்டு நீங்க தினமும் மூணு சுத்திரம் போகலாம் எனக்கு தான் எல்லாம் அடித்தளமெல்லாம் இங்க எல்லாம் முடிஞ்சிட்டீங்களா பத்தியாப்பா திருவருப்பயன்ல சொன்னது பத்தியா உண்மையில சொன்னது சரி இல்ல சரி சரி சரி யார் யாரு ஈரோட்லயே வந்து முத முத அதிகமா பழகினவர் பாலசாமி தான் அவர் தான் இப்ப எனவே மாதிபர் பாகன் மறை பயின்ற வாசகன் மாமல மாமலர் மேய சோதி அதுக்காக சொல்ல வந்தேன் மாமலர் என்பது என்னன்னு கேட்டா அன்பால் நினைவாரது உள்ளமாகிய மலர் அதில் எப்பொழுது பெற்றிருப்பானாம் அந்த பெருமான் மேய ஜோதி கோதில் பரம் குற்றமில்லாத மேலாக இருக்கின்ற பெருமான் பரம்ன மேலானவன் கருணை அவரால் ஞாபகம் வந்தது நமக்கு கோதில் பரம் கருணை அடியார் குலாவும் நீதி குணமாக நல்கும் அதனால பரங்கருணையில எல்லாம் அப்படியே தெளித்திருப்பாரலாம் எது நம்முடைய பெருமானுடைய அந்த அருள்ல நீதி குணமாக நல்கும் நன்மையே அந்த செய்யும்படியான புத்தியை கொடுப்பார் பெருமானாம் கொடுப்பாராம் போதலர் சோலை பெருந்துரை மேயம் புண்ணியன் எந்த ஊர்ல அப்ப நம்ம பெருமான் இருக்காருன்னு கேட்டா எங்கும் இருக்கிறார் அரியணை ஆட்கொண்ட இடம் திருப்பெருந்துரை அதனால போது அலர் சோலை நல்ல அருமையாக மலர்லெல்லாம் இருந்திருக்கின்ற சோலை அதையுடைய பெருந்துறை பெருந்துரை அந்த பெருந்துறையில எம் புண்ணியன் எனக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற இந்த பெரும் புண்ணியமுடையவன் மண்ணிடை வந்திழிந்து இந்த அடியேனை ஆட்கொள்வதற்காக திருப்பெருந்துரை ஆகிய அந்த மண்ணிடத்துல வந்திழிந்து ஆதிப்பிரமம் வெளிப்படுத்தார் ஆதிப்பிரமம் என்று சொன்ன ஆதி முதல்வன் முதற்றே ஆதி பகவன் முதற்றே உலகினர் அப்போ ஆதி பகவன் சொன்னா எப்படி அது ஆதி முதல்வன் ஆதினா அவன் தான் தொடக்கம் அவனால் தான் இந்த உலகம் எல்லாம் வந்தது அப்ப முன்னை பழம்பொருட்கும் முன்னை படம்பொருள் அப்படியா இருக்கிறவன் அதான் அது ஆதி பிரமம் காலத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டிருக்கின்ற அந்த பிரமம் எல்லாம் பெருமான் அந்த பெருமான் வெளிப்படுத்த அருள் ஆறிவார் எனக்கு திருப்பெருந்துறையில எந்த அடியனை ஆட்கொள்வதற்காக மண்ணிடை வந்திழிந்து எனக்கு அந்த தன்னை தன்னை பற்றியே அறிமுகப்படுத்தி எல்லாம் சொன்னான் அருள் அறிவார் எம்பிரானாவாரே அப்படி எனக்கு செய்த இந்த மாதிரி பேரொருளை எல்லாம் இந்த உலகத்தில் யாரார் தெரிஞ்சிருக்காங்களோ அவர்களெல்லாம் கூட எனக்கு தலைவர் ஆவார்கள் தலைவர் ஆவார்கள் அப்ப என்னை பற்றியோ எங்களுடைய பெருமானை பற்றியோ தெரிந்தவர்கள் எல்லாம் எனக்கு தலைவனாக இருப்பவர்கள் என்றெல்லாம் சொல்லி போற்றுகிறார் மால என்பானவர் கோணும் வந்து வணங்க அவர் கருள் செய்த ஈசன் அவப்பொழுது வருவாங்க யாரு திருமாலும் பிரம்மம் அவர்களெல்லாம் வந்து அவ்வப்பொழுதெல்லாம் வந்து வணங்க அவர்களுக்கெல்லாம் அருள் கொடுத்த பெருமான் உடைய பெருமான் ஞால மத நிறை வந்திடிந்து எனக்கு என்பொருட்டு இந்த உலகத்துல வந்திருந்து நன்னெறி காட்டி எனக்கு என்ன செய்தான் நான் ஏதோ மாண்புமிகு அமைச்சராய் உலகில் வயப்பட்டிருந்தேன் அதை மாற்றி அருளில் வயப்பட்டு இங்கே திருப்பெருந்துறை உத்தர கோசமங்கை திருப்பெருந்துரை உத்தர இந்த இடையிலேயே இருக்கும்படியா செய்தான் செய்தான் அதனால அப்படி அதனிடை வந்தெழிந்து நன்னெறி காட்டி நலம் திகழும் கோலமணியணி மால நீர் குலாவும் இடைவை இடைவையினர் இடைவைங்கிறது திருவிடைமருதூர் மருதூர் <laughs> ஆமா ஆமா இடைவைங்கிறது மருதூர் அதனால கோலமணியணி மால நீடு குலாவும் இடவை மரநல்லாக்கு சீலமிக கருணை அளிக்கும் திறமறிவார் எம்பிரான் ஆவாரே திருவிடமருதுள்ளதான் பரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம்னு ஒரு படம் இருக்கு இதுல திருவிழார் பணத்தில் திருவிழார் பணத்துல பரகுணன் யாருன்னா திருவிடமருதுவர் பெருமான் தான் காட்டினதா அந்த வரலாறு இருக்கு